தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துரை நாயகன் மூவராலும் அறியொண்ணா முதலாய ஆனந்தமூர்த்தியான் யாவராயினும் அன்பரன்றி அரியோனா மலர்ச்சோதியான் தூய மாமலச் சேவடிக்கண்ணம் சென்னி மன்னிச் சுடருமே அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய ஆனந்த வெள்ளத்தான் சிட்டன்மை மெச்சிவலோக நாயகன் தென்பெருந்துரை சேவகன் மட்டுவார் குழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமலச் செவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீரன்னை நோக்குமின் நங்கள் நாதன் நம் பணி கொண்டவன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரைமே அசேவகன் நாயகன் மங்கை மாங்கார் கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்குமா மலர்ச்சேவடி கண்ணம் சென்னி மன்னி பொரியுமே பத்தர் சூழப் பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என சித்தர் சூழ சிவபினான் தில்லை மூது நடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்து எம்மை ஆளுங்கொண்டு எம் பணி கொள்வான் வைத்த மாமலர் சேவடிக்கண் சென்னிமன் இமலருமே சென்னிமன் இமலருமே மாய வாழ்க்கையை மெய்யன்று எண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேய தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துரை மேவினான் காயத்து உள்ளமுதூர ஊர நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலச் சேவடிக்கண் சென்னி மன்னி திகழுமே சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தீவினை கடுத்து உய்யலாம் பத்தி தந்து தன் பொற்கடற்கண்ணே பன்மலர் கொய்து சேர்த்தலும் முத்தி தந்து இந்த மூலகுக்கும் அப்புறத்து எம்மை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடிக்கண் நம் சென்னி மன்னி மலருமே பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருக்குடாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட பிதாந்தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய சேவடிக்கண்ணம் சென்னி மன்னி திகழுமே புழுவினார் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒழிவித்திடும் எழில்கொள் சோதியம் கீதன் எம்பிரான் என்னுடைய அப்பன் என்றன்று தொழுத கையினராகி தூய்மலர்கண்கள் நீர்மல்கும் தொண்டற்கு வடிவிலா மலர்ச்சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வம்பனாய்த் திரிவேனை வம்பனாய்த் திரிவேனை வா என்று வல்வினை பகை மாய்த்திடும் கும்பரான் உலகூடறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர்க்கு அருளி மெய்யடியார்கட்கு இன்பம் தடைத்திடும் செம்பொன் மாமரச் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே சென்னி மன்னி திகழுமே முத்தனை முதற் ஜோதியை முக்கண்ணப்பனை முதல் வித்தினை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திரிதரும் திருநாமம் பாடி திரிதரும் பத்தர்கள் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே திகழு